wish one more day to spend with you என்பே என்று பிறந்தாய் இந்த பூமியில் வளர்ந்தாய் பிறந்தாய் என்பே உன்னை கண்ட நேரம் என் இதயம் துடிக்க வேகம் இரு கண்கள் தேடும் உன்னை இங்கே காணவில்லை என்று எங்க பக்கம் திசையெல்லாம் அன்பே உந்த ஞாபகம் தரிசனம் கிடைக்குமா என் அன்பே பூமன தேவதையினி ஒரு பாவம் மறியாத சிறு பிள்ளை என நின்று உன் என் கண்ணே உனக்கேன் புரியவில்லை தொலை தூர பயணங்கள் தொடராதா இன்பங்கள் உனக்காக உயிர் வாழ்வேன் உனக்கேன் தெரியவில்லை அன்பே என் அழகிய தீயே ஏன் கொள்ளும் உன் நினைவிலேயே உன் பெருமை எத்து கூறிட என் நினைவென்று வார்த்தை இல்லை உயிரே உன்னை நினைக்காவிட்டால் கனவில் வரும் உன் பூமுக தொல்லை நான் சுவாசிக்கும் மூச்சு காற்றும் நீதான் என் அன்பே சகியே கனவெல்லாம் நீதான் அடி உன்னை தவிர வேறு யாரடி என் நினைவுக்குள் புகுதி என்னை ஆட்டி படைக்கும் அழகிய மோகினி மின்சார புன்னகையால் என் மனதை கொன்று மெலவெலவென்றாய் மெலவீசும் தென்றல் போல் உன் காதல் என் மேல் வீசிச் சென்றால் துடிக்கும் என் மனதை உந்தன் காதை விற்று கேட்டு பார் என் உயிரில் கலந்தவள் நீதான் என்ற இதயம் கூறும் தவிக்கும் துடிக்கும் ஏங்கும் தேடும் ஏனடி பெண்ணை என்னை கொள்கிறாள் ஆள் வருகின்றால் உன்னோட மாறே நீ எழுகின்றால் மண்ணில் விழுவேன் காதோறும் தீங்கும் குரலில் நீதோறும் மீண்டும் கனவில் உறவாட உயிரை தந்தேன் செயலிழந்தே நீ வேறு நான் வேறென்று வேறென்ற வார்த்தைகள் என்று நீ சொன்ன மறுகணமே நான் உயிரிழந்தேன் சில நொடி தருணம் இறகொன்று பறந்து வந்து மனச்சிறையில் நீங்கா நினைவுகள் இதய கருவர் நிரம்பி போகும் I give you my heart, my soul, everything to you. Please don't avoid from me, girl. Cause I love you. I love you. உன் கண்கள் தீண்டும் போது என் காதல் நீ என்னும் சொர்க்கம் இதலோரம் பிறக்கும் சிரிப்பு இதயத்தை சீர்குலைக்கும் முன்னருகே நான் இருந்தால் உயிர் மூச்சும் தேயிதழி பொன் சிரிப்பின் நிழல் கண்டு நிலவொளியும் மறைதடி ஈராண்டுகள் பழகியும் இறுதியில் இருமணம் பிரிந்தது அறியா தவறு மனம் முடிந்தது மறுகணம் புரிந்தது காதல் வழியொரு கருகிய இரவு அடிமேலே அடி காதல் சொல்ல எந்த உயிரா கண்மணி ஏனம் உருகும் பொழுது கண்ணில் கண்ணின் கண்மணி முகமா கருவில் நன் நிற்கும் பொழுது தாயே எந்த உலகம் என்றேன் மறுமுறை உன்னை பார்த்த பின்பு நீதான் எந்த உறவு என்றேன் அன்பே நான் உருகும் பொழுது உந்த பெயரை போடுவுகிறேன் கனவில் நம் உன்னோடு வாழ்ந்த நிலைக்காக இது தினமும் துடித்தேன் ஏதேதோ மாற்றம் எனக்குள் பல கோடி எண்ணங்கள் எனக்குள் இதுதான் காதல் என்று புரிந்து கொண்டேனே கண்ணின் மணியை கண்ணை நான் தேடி வந்தேன் காதல் என்று உன்னிடம் சொல்ல நம் காதல் வாழை என்று எங்குமே எந்த மனமே ஏன் இந்த மௌனம் உன்னில் கிடைக்காதா சம்பந்தம் என்னில் ஒருமுறை உன் காதல் சொல்ல உள்ளடி அன்பே எந்த ஒரு பாவம் மரியாத சிறு பிள்ளை என நின்றே உன் முன்னே என் கண்ணே உனக்கேன் புரியவில்லை தினந்தோறும் தடுமாறும் நினைவூறும் உன் நினைவு என் இளைய கருவறையில் உயிராய் ஒழிக்கின்றது நிறைவேறும் என் நினைவு நிலை மாறும் உணர்வு உனக்காக அழுகின்றேன் அதை நீ உணரவில்லை